إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله وعلى آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما مصيبة في الأرض ولا في أنفسكم ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير صدق الله العظيم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்பாளருமாகிய வல்லவன் அல்லாஹின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாவுக்கே உரித்தாக அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் வழக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் கருணை நபி சல்லல்லாம் அலைகி வசல்லம் அவர்கள் அந்த அல்லாவுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்துதருமாயிருக்கும் என்றும் உயரத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பாருகிறேன் அந்த கல்வினபி சொல்லலாம் வழங்கி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் சாதியங்கள் சபாவு சாபியங்கள் கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாம் காலமெல்லாம் தலவாக்கும் தலாமும் சொல்லி அருவானாக அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரோடு அவனது நிலத்திலே அழுத்திக்காக்கூடிய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரே அன்பர்களே உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும் எல்லாம் கூடாது பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற தேவைகளிலிருந்து முட்டுமுள்ளாக தவிர்த்து அல்லாவை பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட கால மருமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று எடுத்து மதித்து வாழ்ந்தாலே முடியும் இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைந்திருக்கக்கூடிய இடத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் பட்ட படிப்புகள் செல்வ செருப்புகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த கிராமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தேடி தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே உலகத்திலே வாழ்வதற்கென்று வல்லவன் அல்லா எங்களுக்கு சொற்பகால வாழ்க்கையை இருக்கிறான் இந்த வாழ்க்கை அதிகமான மேலும் பள்ளங்களை கொண்டது மேலும் பள்ளங்களை நிறைந்தது லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரக்கூடியது சந்தோஷமும் கவலையும் அடிக்கடி வந்து போகக்கூடியதாகவே ஒரேவனல்லா இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் வாழ்க்கை என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சோகமும் இல்லாமல் நிரந்தரமாக அமைதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அல்லா உலக வாழ்க்கையை அமைக்கவில்லை அதற்கு நேர மாற்றமாக மௌத்துக்கு பின்னால் அல்லா அவருடைய நல்லடியார்களுக்கு யார் செய்து வைத்திருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமான இன்பம் நிரந்தரமான சந்தோஷம் கவலை என்பதே வராது பிரச்சனை என்பதே இருக்காது துக்கம் என்பதே முஸ்லிம்களை குறிப்பாக பல விதத்திலும் சோதிப்பதாக குரானிலே பல இடங்களிலே வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிறான் எனவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைப்பது என்பது நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது நபியாக வெறுமனே இருபத்தி மூணு வருட காலம் தான் வாழ்ந்தார்கள் ஆனால் ஆயிரம் வருடம் வாழ்ந்தவர்களை விட அதிகமான சோதனைக்கு ஆளானார்கள் என்றால் உலக வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது அல்லாஹ் பல இடங்களிலே கூறுகிறான் நாம் உங்களை சோதிப்போம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே சூரத்தில் மூக்கை நான் எடுத்துக்கொண்டால் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا அவன் உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் தந்தது உங்களில் யாரு நல்லவர்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு என்று கூறுகிறான் சூரத்தில் கவக்கூடிய ஆரம்பத்திலே கூறுகிறான் இன்னா ஜால்நாம அழகாரும் ஜீவத்தல்லாஹா லினபுலுவகும் என்றால் உங்களிலே இவைகளுக்கு மத்தியிலும் யாரை நல்லவைகள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்றே சூரத்து தருடைய ஆரம்பத்திலே கூறுகிறான் இந்த மனித வர்க்கத்தை ஆண்களின் பெண்களினுடைய இந்திரியத்தை ஒன்றாக இருந்தால் நபுதலி அவர்களை அவர்களை நல்ல சிந்திக்கக்கூடியவர்களாக நன்றாக பார்க்கக்கூடியவர்களாக ஆக்கியதும் எதை நல்லது எது கெட்டது என்பதை பார்க்க வேண்டும் எதை நல்லது எது கெட்டது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் உள்ளத்தை கொடுத்தோம் சிந்தனா சக்தியை கொடுத்தோம் அவர்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இது போன்று ஓரிடத்தில் அல்ல பல இடத்தில் எல்லாம் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் சோதிக்கக்கூடிய ஒளிகளையும் அல்லா கூறுகிறான் நாம் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம் பத்தி பட்டினியை கொண்டு சோதிப்போம் வனப்பு சிங்கினல் அவ்வாறுகள் அனுசுத்தி வசமாறால் உங்களுடைய சொத்து செல்வங்களை பகிர்ந்து சோதிப்போம் உயிர்களை குறைத்து சோதிப்போம் வருமானத்தை குறைத்து சோதிப்போம் என்றெல்லாம் அல்லா எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எந்த இடத்திலே வரும் என்பதை கோடித்து காட்டுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் சோதனைகள் வருவது என்பது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அல்ல ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள் இருக்கிறது மொமினுடைய நிலைமையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது மொமினுடைய நிலைமைகள் அனைத்தும் புனிதமாக இருக்கிறது இன்னும் புனிதமும் அவருடைய எல்லா நிலைமைகளும் அவனுக்கு சிறந்ததுதான் அவனுக்கு நலவாகத்தான் இருக்கிறது அவனுக்கு லாபம் சந்தோஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துகிறான் நன்றாக இருக்கிறது அவனுக்கு சோதனைகளும் பிரச்சனையும் வரும் பொழுது பொறுமையாக இருக்கிறான் அதுவும் சிறந்ததாகத்தான் இருக்கிறது லாபமும் வாய்ப்புகளும் வரும் பொழுது இது என்னுடைய கட்சித்தனத்தினால் நான் தேடிக்கொள்வது என்னுடைய வல்லமையினால் நான் இருமாப்பு கொள்ள மாட்டான் பெருமை அளிக்க மாட்டான் லாபம் வரும் பொழுது இது அல்லா எனக்கு தந்தது வரும் பொழுது வெறும் கையோடு வந்தேன் இப்பொழுது அல்லா வசதி வாய்ப்புகளை தருகிறான் என்று அல்லாவை நினைத்து அவன் சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நல்லதாக அமைகிறது இதே போன்று சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அல்லா என்னை சோதிப்பதற்கு இவ்வாறான பிரச்சனைகளை தருகிறான் எந்த யாருக்கும் கிடைக்காது என்று கூறினார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே எனவே சோதனைகள் என்பது மொபைல்களை பொறுத்தவரையில் உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது ஒரு பிரச்சனையாக அமையக்கூடாது அனைத்து அல்லாவுடைய ஏற்பாட்டினால் நடைபெறுகின்றது இந்த நேரத்தில் நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு மொழியின் பரானுடைய வழிகாட்டலிலே வாழக்கூடியவன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த வாழ்பவன் தான் என்று சிந்திப்பவன் தான் உண்மையான புத்திசாலி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அதற்கு ரசூல் செல்லும் அவர்கள் உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டாலும் அவர்கள் காலமெல்லாம் நபியாக வாழ்ந்தாலும் அவர்கள் உலகத்திலே காலமெல்லாம் நல்லவர்களாக மக்களுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே கூட பல சோதனைகளுக்கு ஆளானார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டினார்கள் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் கூட மக்காவிலே காப்பீர்கள் தான் பெரும்பான்மையினர்களாக வாழ்ந்தார்கள் அதிகமாக வாழ்ந்த அந்நியர்களுக்கு மத்தியிலே சிறப்பான்மையினரை வழிநடத்தியாக செல்லம் பண்போடு வாழ்ந்து காட்டினார்கள் அதற்கு ரசூல் செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் மதீனாவுக்கு சென்றதன் பின்னாலும் அங்கும் பல எகூதிகளோடு பல உடன்படிக்கைகளிலே கைத்தாப்பிட்டு அழகாக வாழ்க்கை நடத்தினார்கள் என்னை காத்துடைய நதி மக்களிலே ஐம்பத்தி மூணு வருட காலம் உலகத்திலே பெரும்பான்மையினரோடு வாழ்ந்து காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அனைவரும் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் இஸ்லாமிய ஆட்சிக்கு தான் வாழ வேண்டும் என்ற தேவை இஸ்லாமியர்கள் இல்லை அந்நியர்களோடு வாழலாம் அல்லாவுக்கு பொருத்தமாக எங்கிருந்தும் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை காட்டிக் தான் இஸ்லாமியர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்றன பிரச்சனைகள் வருகின்றன இருந்தார்கள் பிறந்த ஆறு வயதிலே தாயையும் இருந்து ஒரு அனாதையாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு உறவு சொல்வதற்கின்றி சகோதர சகோதரர்கள் இருக்கவில்லை உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை இருந்தாலும் அனைத்தையும் சோதனையோடு தான் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் வாழ்க்கையெல்லாம் சோதனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இன்பமாக எதிர்கொண்டார்கள் இன்பமாக அவைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது பல பிரச்சனைகள் யாரெல்லாம் நான் அமீர் என்று சொன்னார்களோ யார் அதே ஞாபகம் காரில் என்று சொன்னார்கள் சூரியக்காரன் என்று சொன்னார்கள் சஸ்திரக்காரன் என்று சொன்னார்கள் யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை அந்த நபி நாம் சொல்கிறோம் ஆயிரத்துக்கும் அதிகமான வருடம் இந்த நாட்டிலே நாம் ஆட்சியாளர்களோடு போரிடவில்லை யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை எங்களுக்கா இந்த பிரச்சனை அல்லாவுடைய நபிக்கே சோதனை இருந்தது என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகர்களே சோதனை என்பது யாரையும் விட்டு வைக்காதே ஆனால் அந்த நேரத்திலும் நிதானமாக அல்லா வெற்றியை நிச்சயமாக ஆட்சி வைத்திருக்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே இஸ்லாமியர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அவர்களோடு திருமண உணவு வைத்துக் கொள்ளக்கூடாது நதிப்பட்டம் பெற்று ஏழு வருடங்களாக மக்களுக்கு அல்லாவுடைய இறை கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் இதை தடுப்பதற்கு இதை உடைப்பதற்கு எதிர்கள் எத்தனையோ திட்டங்களை பேசினார்கள் அனைத்தும் கைகூடாத கொள்கை இறுதியாக மொத்தவாசிகள் ஏந்தி ஆயுதத்தான் இந்த பொருளாதார படை என்பது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மக்காவுடைய முஸ்லிக்குகள் ஒரு உடன்படிக்கை எழுதினார்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அவர்களுக்கு பொருட்களை விற்கவும் கூடாது அவர்களுக்கு இந்த பொருட்களை வாங்கவும் கூடாது அவர்களை கண்டால் கலைக்கவும் கூடாது திருமண உணவுகளை வைத்துக் கொள்ளவும் கூடாது எந்த உடையிலும் அவர்களோடு பேசக்கூடாது என்று முஸ்லிம்களை மாத்திரமல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே பனு ஹாசிம் பனு முத்தலிம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அப்பொழுது மக்காவாசிகள் செய்வதறியாமே அவர்கள் ஒன்று ஒரு இடம்தான் இந்த பொருளாதார தடை என்பது ஒரு உடன்படிக்கை எழுதி அந்த உடன்படிக்கையை காசக்குள்ளாவிலே கொண்டு விட்டார்கள் யாராவது காதாவை மதிப்பவர்களாக இருந்தால் அதிலே இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையை மதிக்க வேண்டும் இதற்கு பின்னால் பல ஆசிர்களோடு பல முத்தர்களோடு எந்த தொடர்பு வைக்கக்கூடாது என்று முஸ்லிம்களையும் அவர்களை பாதுகாக்க முற்பட்டவர்களையும் ஒதுக்கினார் அன்புக்குரிய இஸ்லாமிய சபர்களே ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பனு ஹாசிமும் பனு முத்தரிவும் சுமார் மூணு வருட காலங்களாக எந்த அளவுக்கு என்றால் மூணு வருட காலமாக அவர்களுக்கு யாரும் உண்ண கொடுக்கவில்லை பசியினால் தொடர்கிறார்கள் மக்கள்வாசிகள் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காதனால் குழந்தைகளுடைய கதறு அழுகை சத்தம் மலைக்கு வெளியே மக்காவில் உள்ளவர்களுக்கு கேட்கும் மக்காவில் உள்ளவர்கள் இவர்கள் எங்களுடைய உறவல்லவா எங்களுடைய ரத்தம் அல்லவா பசி இல்லாமல் துடிக்கிறார்களே நாம் மாத்திரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே அவர்கள் என்று இருந்தாலும் விரோதிகள் விடவில்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அதற்கு ரசூல் சல்லல்லா அலைவர் செல்லம் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் இலை பொறைகளை சாப்பிட்டார்கள் மரங்களை சாப்பிட்டார்கள் பொருட்களை சாப்பிட்டார்கள் மிருகக்கூடிய தோள்களை சாப்பிட்டார்கள் ஒரு நாள் அல்ல கொலையினால் மிக கஷ்டப்பட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே ஒரு நாள் ரசூல் சல்லல்லா உடைய செல்லம் தன்னுடைய சிறிய சந்தையிடத்திலே சொன்னார்கள் சிறிய சந்தை அவர்களே நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன் அதை நீங்கள் சென்று அந்த முஸ்லிம்களிடத்திலே சொல்லுங்கள் நான் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் தேர்தலை எடுத்து விடுங்கள் அது என்னவென்றால் அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாக உடன்படிக்கை எழுதி காலத்துள்ளார்களே கொண்டு விட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த உடன்படிக்கையை போய் பார்க்கும்படி மூன்று வருட காலம் கழிந்ததனால் அந்த உடன்படிக்கை அனைத்தையும் கரையான்கள் சாப்பிட்டு விட்டது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அதிலே இருக்கக்கூடிய அல்லாவுடைய வார்த்தைகள் மாத்திரம் அதில் எஞ்சி இருக்கும் இருக்கும் என்றார்கள் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அபுசாலி இடத்திலே சொன்னார்கள் என்னுடைய முன்வைக்கிறார் அவர் சொல்வதாக இருந்தாலே அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் அவரை நம்பி அல்லது அவருக்கு நீங்கள் ஒரு விடுமை ஏற்படுத்தலாம் அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் அவரை நாம் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்றார்கள் என்ன சொல்ல என்று கேட்ட பொழுது அபு தாலிப் இந்த விடயத்தை முஸ்லிம்களிடத்திலே சொன்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே முஸ்ரிக்குகளும் ஆச்சரியத்தோடு சென்று அந்த உடன்படிக்கை எடுத்து பார்க்கிறார்கள் அல்லாவுடைய அற்புதம் அதற்கு ரசூல் சல்லல்லாஹு எதை சொன்னார்களோ அந்த அனைத்து உடன்படிக்கையும் கரையான் அல்லாவுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் இருந்தனோ அவைகள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டிருந்தது அந்த அவர்களுடைய தோழர்களும் பொருளாதார தடைக்கு உள்ளானார்கள் யாரும் பணம் கொடுத்தாலும் பொருள் தர மாட்டார்கள் தன்னோட பொருட்கள் வாங்க செய்ய மாட்டார்கள் பெருமள கொள்ள மாட்டார்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளானார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே இது எல்லாம் கடைசியிலே இஸ்லாமியர்களுடைய வெற்றிக்குத்தான் காரணமாக இருந்தது எனவே நாம வாழ்க்கையிலே பல சோதனைகள் எங்களுக்கு எதிராக இதையெல்லாம் செய்கிறார்களே நாம் எதை செய்தோம் என்று கேட்பதற்கு பதிலாக இவ்வளவு இவ்வாறான சோதனைகள் வருவதன் வழி காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே முஸ்லீம்களுடைய வரலாறு இந்த நாட்டிலே நம்மவர்களை அல்ல அந்நியர்களை மாற்று தலைவர்களை பாதுகாப்பதற்காக இஸ்லாமியர்கள் என்பது உலகம் போடக்கூடிய நாடு போடக்கூடிய உண்மையாக இருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய மூதாதையர்கள் மற்ற தலைவர்களை பாதுகாக்க தன்னை அவர்கள் அர்ப்பணிப்பதன் காரணத்தினால் உயர் தியாகம் செய்வதனால் இந்த மக்களுக்கு மறக்கலையும் சொல்லுகிறார்கள் என்று பெருமையாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே கவலை என்னவென்றால் அந்த காலத்திலே முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தியாகம் செய்வதனால் அல்லா கண்ணியத்தை தந்தான் ஆனால் அதே நம்பிக்கை இன்று இருக்கிறதா என்றால் நம்பிக்கையும் நாணயமும் பறந்து விட்டது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே காட்டி தடுக்கக்கூடிய நம்மளை உருவாக்கி விட்டார்கள் மற்றவர்களுக்கு எதிராக தூங்கி வைக்கக்கூடியவர்கள் வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்பினால் தோகம் செய்யக்கூடியவர்கள் நம்மளை உருவாகியதால் இவ்வாறான சோதனைகள் ஏற்படுவது எதுவும் புதினமல்ல எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே நம்மை நாம் திருத்தாத வரையிலே நமக்கு நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்ப்பது மிக சிரமமாக இருக்கும் அல்லாஹு தாலாவுடைய சுன்னர் அல்லாஹ் பகனிலே சொல்லுகிறான் அசாபக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அது உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவன் விளைவுதான் அல்லாஹு அல்லாஹ் உங்களுடைய ரப்பு அடியார்களுக்கு யாருக்கும் அணி நினைக்க அல்ல அல்லாஹ் அநியாயத்தை வெறுக்கிறான் அவரும் அணியும் செய்ய மாட்டான் உங்களுக்கு மத்தியிலும் யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யவும் வேண்டாம் என்று தடுக்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு சோதனைகள் வருகிறது என்றால் பாவத்தை நாமே உருவாக்கிக் கொண்டோம் பாவத்துக்குரிய விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய அல்லது சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைமைக்கு இந்த உண்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நமக்குடைய முன்னோர்கள் எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ ஒவ்வொரு பாவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்தை அழித்திருக்கிறான் அந்த அனைத்து பாவங்களும் இந்த சமூகத்திலே தலைமுறி தாடிக்கொண்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான் என்றால் அல்லாஹுடைய அருளை தவிர வேறொன்று கிடையாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கு செல்லவார்கள் கூறினார்கள் யா மாண்டவல் முஜாஹிதீன் முஹாஜிரீன் خمسون إلى طريق بهن أعوذ بالله أن تدركوهن மகாஜர்களே எங்களால் சோதிக்கப்படுவதை மட்டும் அல்லாவிடத்திலே நான் காரணம் தேடுகிறேன் அந்த ஐந்து விடயங்கள் உங்களிடத்திலே வந்தால் அல்லாஹுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று கூறப்பட்ட அவர்கள் கூறினார்கள் மாவாரத்தில் பாகிசத்து பீப்போரின் கம்பு முகாதிர்களே எந்த கொள்ளை நோய்கள் பரவ ஆரம்பிக்கும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் சென்ற சமூகத்திலே ஏற்பட்டிருக்காத பயங்கரமான நோய்கள் அவர்களை எதிர்பார்க்கலாம் என்று சூழ்நிலை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் பார்க்கிறோம் பகிரங்கமாக விபச்சாரம் நடைபெறுகிறது விபச்சாரத்துக்கான அழைப்புகள் இது போன்ற பயங்கரமான நோய்களை சமூகத்தை பாதுகாப்பது கஷ்டமாக இருக்கிறது ரசூல் சல்லல்லாவுரை வசல்லம் கூறினார்கள் கொள்ளை நோய்கள் பரவ ஆரம்பிக்கும் இன்னும் சமூகத்திலே கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் என்று கூறினார்கள் இன்னும் கூறினார்கள் வலாம் அளவை நிறுவையிலே மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ அவர்களை அல்லா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் பொருளாதார நெருக்கடியை கொண்டு சோதிப்பான் பொருட்களுடைய விலைவாசிகள் அதிகரிப்பதை கொண்டு சோதிப்பான் அதிகாரத்தால் அவர்களை கூறினார்கள் இவ்வளவு மாஜாவிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே என்று சர்வ சாதாரணமாக வியாபாரம் முஸ்லிம்களுடைய கையிலே தான் இந்த நாட்டில் இருப்பது என்று நமக்கு தெரியாமலே பறி போய் கொண்டிருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் தலையிலே கை அளவுக்கு வியாபாரம் கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே நம்பிக்கை இழந்தோம் நாணயத்தை இழந்தோம் நாம் எடுப்பதற்கெல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்களாக மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாக அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யக்கூடியவர்களாக எவ்வளவு மாறியதனால் அல்லாவுடைய சோதனைகள் பயங்கரமாக இருக்கிறது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரே அவர்கள் அளவை நிறுவை பற்றி எச்சரித்தார்கள் முதலாவது அவர்கள் தான் அளவை நிறுவையிலே மோசடி செய்தவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே சாயிப் நிதியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் அந்த அவருடைய சாட்சிகளுக்கு அவருடைய சகோதரர் சாய்களை நாம் நபியாக அனுப்பினோம் அவர் ஒன்று சொன்னார் ஆலயா பௌமி அபுதுல்லா மலக்கும் என்னுடைய சமுதாயத்தினர்களே அல்லாவை வளர்ந்து வரவுங்கள் அல்லாவையே வளர்ந்துங்கள் அவனை தவிர வேறு உங்களுக்கு கிடையாது என்று கூறிவிட்டு சாய் தலைத்தலார் சொன்னார்கள் வலாத்தம் குத்து நிக்கியால் அவள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினர்களே நல்ல மரியாதையோடு வாழ்கிறீர்கள் செல்வத்தோடு வாழ்கிறீர்கள் இந்த நேரத்தில் இப்படி இருந்து கொண்டும் அளவை நிறுவையை மோசடி செய்தீர்கள் என்றால் இன்னி அகா அழைக்கும் அகாபயோவின் பயங்கரமான தண்டனை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் அல்ல சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமுதாயத்தினர்களே ஆகும் மக்களுடைய பொருட்களுக்கு அணியை நிலைக்காதீர்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் ஆனால் அவர்கள் புத்தி கேட்கவில்லை அவர்கள் சொன்னார்கள் பாலு யா மனம் நீங்கள் சொல்லும் ஒன்று எங்களுக்கு விளங்குவதில்லை அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் நீங்கள் சொல்லுவது எங்களுக்கு புரிவதில்லை உங்களை ஒரு பலவீனமானவராக புத்தி இல்லாதவராக நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய தொழில்கள் எங்களை தடுக்கிறது உங்களுடைய மாற்றமாக மாயங்களை தடுக்கிறது உங்களை நாம் கல்லெழுந்து கொலை செய்வோம் ஓரை விட்டு வேற்றுவோம் என்று அந்த மக்கள் சொல்ல முற்பட்டார்கள் அல்ல அந்த சமுதாயத்தையே அளித்தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே பணம் வருவதுதான் நோக்கமல்ல பணம் சம்பாதித்ததுதான் நோக்கமல்ல அளவை நிறுவையிலே மோசடி செய்தால் அல்லா உள்ள உலகத்திலே மக்களை சந்திக்க ஆரம்பித்து வருவான் அதே போன்று சொன்னார்கள் அடிக்கடி மழை பெய்கிறது என்றால் செல்லல்லா செல்ல சொன்னார்கள் இது உங்களுக்கு அல்ல உங்களோடு வாழக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கு என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் மழையும் கிடைக்காது என்று எச்சரித்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது போன்று பாவத்தின் காரணத்தினால் தான் அல்லாஹ் பல சோதனைகளை விடுகிறான் இருந்தால் நாம் பாவ மறுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடத்தையும் பற்றி பேசுகிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஹலாலை பற்றி பேசுகிறோம் ஹலாலுடைய பற்றி பேசுகிறோம் ஆனால் அதை விட்டு வைத்திருக்கிறோமா புகைத்தல் கூடாது என்பதை சொல்வதற்கு வேறு யாரும் வர தேவையில்லை அதற்காகக்கூடிய ஒரு விடயம் பாவம் தெளிவாக இருந்தும் அதை பகிரங்கமாக செய்கிறோம் சந்தேகத்துக்கு இடமானவைகளை இதை விட்டுக் கொடுக்க கூடாது வேண்டும் என்று நாம் அங்கலாய்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே ஆண் சொல்லுகிறது ஒட்டி ஹராம் என்பதும் தெரிந்ததன் பின்னாலும் அதை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால் என்று சொல்கிறது அல்லாவுடைய முடியாது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே எது பாவம் என்கிறது நாம் இறங்கினோமோ அவைகளிலிருந்து நாம் விடுபடுவோம் அல்லாவிடத்திலே அந்த நிலைமையை விட்டுவிட்டு தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் மற்றவர்களையும் கோயில் சொல்வதிலே மறுக்கவில்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே எங்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை எங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் குறை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஈமானோடு வளர்க்கப்பட்டவர்கள் நாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் நபியாக இருந்த நேரத்திலே அவர்களை முழு உலகமும் சேர்ந்து முழு நாட்டு மக்களும் சேர்ந்து நெருப்பிலே இருந்தார்கள் நெருப்புக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஆகாயத்தில் இருந்த இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை கேட்டார்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது ஹதரத் இப்ராஹிம் சொன்ன ஒரே வார்த்தை அம்மா மின் கபலா உங்களுடைய உதவி என்றால் எனக்கு வேண்டாம் ஹஸ்தி அல்லாஹ் வலிமன் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவரை மீது நான் பணம் காட்டுகிறேன் என்றார்கள் வேறொரு தலைவர் தேடுகிறது ஒவ்வொருவரும் பிறப்பிடத்திலே கையேந்தினால் அல்லா எங்களுக்கு போதுமானவர் ரசூல் சல்லா ஒரே வசலம் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே சஹாபாக்கள் உங்களுக்கு வரும் பொழுது ஒரு கூட்டம் என்று மக்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக படையை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் கூட்டம் தயாராக இருக்கிறது படை தயாராக இருக்கிறது கவனமாக இருங்கள் என்று சொல்லின நேரத்தில் சகாபாக்களும் ரசூல்லாவும் ஒருத்த குரலிலே சொன்னார்கள் அல்லா எங்களுக்கு போதுமானவன் அவனே பாதுகாப்பதிலே பிறந்தவன் என்பதைத்தான் சொன்னார்கள் சகாபாக்களும் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா நிலைமையிலும் மற்றவர்களை குறை சொல்வதை விடுத்து நான் எங்களுடைய நடத்தைகளை அல்லாவுக்கு பொருத்தமுள்ளதாக ஆக்கி சரியாக நேரத்துக்கு ஜமாத்தோடு சொல்லக்கூடியவர்களாக நேற்று எடுக்கக்கூடிய பெண்களையும் நேரத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இரவு காலத்தில் நேரத்தோடு கூட்டத்துக்கு சென்று காற்றுக்கு நேரத்தோடு இருந்து இந்த உமத்தை பற்றி இந்த நாட்டுடைய رب العالمين